எனக்கு இவ்வளவு சொன்னா தாண்டி எந்திரிப்பு வருது நமக்கு எனக்கு இவ்வளவு வேணும் இன்னமும் வேணும் இதுவும் வேணும் இன்னும் வேணும் என்று அது யாரு அந்த உள்ளிருப்பவர் இத்தனையும் வேண்டும் எமக்கேனோ என்பவாய் நடிச்சு காட்டலாம் உள்ளிருப்பவர்கள் பேச்சு வெளியிருப்பவர் பேச்சு உள்ளிருப்பவர்கள் பேச்சு வெளியிருப்பவர் இந்த வெளியிருப்பவர்கள் பேச்சு பலராக இருந்து பேசணும் உள்ளிருப்பவள் ஒரு குரலா இருக்கணும் ஏன் எழுப்புறவங்க பலர் தூங்குறவ ஒருத்தி என்ன அப்படி காட்டணும் காட்டணும் முருகா முருகா என்னைக்கு இதெல்லாம் காட்ட போறோம் ஆகவே அடுத்த பாட்டு பாருங்க ஒள் நித்தில நகையாய் அடுத்த இன்னும் ரெண்டு வீடு தாண்டி சரிங்களா பாவம் ஒரு நாலு ஒரு பதில ஒரு இருபது பேர் எல்லாம் சேர்ந்துருப்பாங்க சுமாரா இதுல ஒரு பத்து பன்னெண்டு பேர் எந்திரிச்சுட்டாங்க இந்த ஒரு அஞ்சாறு எந்திரிக்கல இந்த எழுந்திரிக்காத மட்டும் எழுப்புறாங்க இப்போ இப்ப எல்லாம் இருபதுக்கு இருபது வந்திருந்தது இந்த எட்டு பாட்டுமே இல்லை வம்பு இல்லாம போடும் வாங்கடி போவோம் அப்படின்ட்டு போடும் இதுல அஞ்சாறு பேர் தூங்காதனால அங்கங்க நிக்க வேண்டியிருக்கு சரி நாம் எந்திரிச்சோம் குளத்துக்கு போகலாம்னு மனசு வரல நேற்று எல்லாம் சேர்ந்து பேசணுமேடி எல்லாரும் சேர்ந்து போக முடியே ஏதோ தூங்கிட்டா அதுக்காக விட்டுட்டு போடுறத அதனால அந்த கருணையினால இல்லைன்னா தூங்க தூங்கிட்டு போடுறே பாடி போகலாம் அப்படின்னு சொன்னா அந்த பேச்சு கிடமை எட்டு பாட்டு போச்சு எட்டு பாட்டு வேண்டியது அந்த அவங்களுக்கு மனசுல நண்பர்கள் தோழிகள் நாம் நாம் பெற்ற இன்பம் பெருகையும் பையன் தான் பெற்ற இன்பத்தை அந்த உள்ள இருக்கணும் ஏதோ தவறி போய் தூங்கி விட்டா சருத்தான் எந்திரிச்சு எழுப்போம் என்று சொல்லி அந்த கருணையினாலே அவன் மேல இருக்கிற அந்த ஆசையினாலே பற்றினாலே எழுப்புறாங்க இல்லைன்னா தானா ஓடுங்க பாட்டுக்கு சரி தள்ளி வாடி நெக்ஸ்ட் ஓடி குளத்துக்கு போடுவோம் வைத்திருக்கிற பற்றினால எழுப்புறாங்க அல்லவா அதனாலதான் பாருங்க முதல் முதல் வரி எப்படி இருக்குது அவளை பற்றிய வர்ணனையா இருக்குது ஒள் நித்தில நகையாய் முன்ன முத்தன்ன வெண்ணகையாய் இங்க உள் நித்தில நகையா ரெண்டும் ஒண்ணுதான் முத்து நித்திலமும் ரெண்டும் ஒண்ணுதான் அங்க முத்தன்ன வெண்ணகையாய்னு சொன்னார் அந்த சொல்லை இங்க உள் நித்தில நகை ஒள்ளுன்னு மிகச்சிறந்த இருக்கிறதுல அப்படி பார்த்தால் அப்படி தெரியுமா அல்லவா அப்படி மாதிரி இருக்கும்படியான சிரிப்பினை உடையவளாம் அதே பல்லு அப்படி இருக்குமா எனவே வெத்தலை பாக்குன்னா போடுறதே கிடையாது வெத்தலை பாக்கு போட்டா தானே சிவக்கும் அதனால வெத்தலை பாக்கு போடுறது சரிங்களா நாளைக்கு முன்ன கூட அந்த சின்ன பிள்ளையெல்லாம் போடப்படாமாங்க திருமணம் ஆன பிறகுதான் போடணும்பாங்க <laughs> அது கூட போட்டா ஒரு வேளை போடலாம் மத்தியானம் போடலாமாங்க ஒரு முறை வெத்தலை பாக்கு போடுவது தேவை தவறு இல்லை அப்படிமாங்க ஆனா நான்காவது இல்லை வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு மூன்றோட நிக்கணும் இன்னும் நல்ல வச்சு அடகிட்டு அப்பதான் தலை தமிழ நின்று சொல்லடா நிமிர்ந்து நில்லடா ஏன்னு கேட்ட கீழே வாயில துப்பிடுவோம் வாங்க வாங்க எப்போ இப்பதான் வந்தீங்களா அப்படின்னு தமிழன் அப்ப உண்மையான தமிழன் அப்பதான் நல்லவன் இந்த மாதிரி வரப்படாது சிதை சிவ அந்த மாதிரி தமிழன் ஆக வேணாம் சும்மா குனிஞ்ச தமிழனாவே இருப்போம் அதனால அது மாதிரி இந்த மூன்று தான் பொண்ணும் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு அப்படி அது ஆகி ஒரு வேலை போடலாமா அது ஒன்றும் கருதல் பண்ணாதுன்னு அதற்கு மேல எல்லாம் போட்டோம்னா பல்லவன் தூய்மையை கெட்டுப்படும் தேவையும் இல்லாத ஒன்று வெற்றிலை பாக்குக்கு அவ்வளவு நல்ல குணம் உண்டு உடம்புல சாப்பிட செரிக்க வைக்கும் அதனால இந்த கடுமையான சாப்பாடு சாப்பிடாம பாருங்க ஏய் ஒரு நாலு வடைக்கு ஆறு வடை உள்ள தள்ளிவிட்டான் ரெண்டு டம்ளர் பாயசத்துக்கு சும்மா குடிதா குடிதான் வெப்பத்துன்னு ஒரு ஆறு டம்ளர் குடிச்சுட்டோம் வச்சுங்க சரியா ஏ அந்த வெத்தலை பாக்கு எடுப்பா ஏன்னா குடியவே முடியல என்னால அதுல நல்லா ஒரு நாலு வெத்தலை எடுத்து அளவா அந்த சுண்ணாம்பு நல்ல சுண்ணாம்பாக நல்ல பாக்காக நல்ல வெத்தலையாக அந்த நல்லங்கிறத ஒவ்வொன்றுக்கும் சேர்த்துங்க கிமுல வாங்கின வெத்தலைய கிபியில எடுத்தான் இதை அது போற விட சும்மா நடந்துக்கலாம் அது மாதிரி இந்த ஒடிசா பாக்கெல்லாம் வச்சிருக்கான் பாருங்க அது பாக்கல இதெல்லாம் இந்த வாசனை பார்க்கலாம் இதை என்னமோ கலக்கிறானா அதனால தூக்கி தலையை விட்டு நல்ல அந்த கழிப்பாக்குன்னு அந்த காலத்தில் இருக்கும் பழசு அதை எடுத்துக்கணும் இது புத்தடியும் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோன்னு திருவம்பா படிச்சுட்டு வந்துன்னு வச்சுங்க ஏ இந்த பாக்கெல்லாம் வைக்காது என்ன சுண்ணாம்பு அந்த மாதிரி சுண்ணாம்பா இருந்து போட்டா இந்த உடம்பு செரிக்கும் உணவு செரிக்கும் ஒரு போடலாம் போடலாம் தப்பில்லை அப்படித்தான் ரொம்ப இதெல்லாம் நிதானமா இருந்தவங்க அப்படித்தான் வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள் அதனால் இப்ப இந்த பெண் என்ன ஒல் நித்திலனகையாய் இன்னும் புலந்தின்றோ ஏண்டியம்மா உனக்கு மட்டும் என்ன இப்படி இல்லையான்னு கேட்டார் இது வேடிக்கையா கேட்கறது இன்னும் புலந்தின்றோ அதுக்குள்ள அந்த அம்மா நான் எந்திரிச்சுட்டா இருந்தாலும் ஒரு சின்ன தூக்கம் குட்டி தூக்கம் சொல்றது என்ன பண்ண மொழியார் எல்லாரும் வந்தாரோ ஏண்டி எல்லாரும் வந்துட்டாங்களாடி அப்படின்னு நீ எதுக்கு கேட்பானே நீ தூங்கிட்டு இருக்கிற ஒன்னு வேணா வர வேண்டியதானே இவன் வெளியில் இருக்கவங்க அவ்வளவும் எண்ணிக்கோடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே ஆமாடி அவ எல்லாரும் வந்தாரோன்னு கேட்டார்ல ஆமா நாம இன்னுமே அட்டண்டன்ஸ் எடுத்து எல்லாம் அட்டண்டன்ஸ் போட்டு எல்லாரும் இருபது பேர் இருக்கிறோம் என்று நாங்க எண்ணிக்கொண்டு உனக்கு சொல்றோம் போடி போடி போடி அதுக்குள்ள ஒரு தூக்கம் போடலான்னு நாம எண்ணி இருபது பேர் வந்திருக்கோம் பதினஞ்சு பேர் என்னவும் இல்லை இந்த எண்ணத்துக்குள்ள ஒரு சின்ன தூக்கம் போடலான்னு எந்திரடி கோடி என்னமா சொல்ல வந்து கொஞ்சம் எண்ணிக்கோடு உள்ளவா சொல்லுகோம் இவ வெளியில எல்லாரும் வந்தாரோன்னு அவ உள்ள வெளியில இருக்க உள்ள இருக்க வண்ண கிளிமொழியார் ஏண்டி எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு உள்ள தூங்கிட்டு அப்படியே முடிய முக்கா வெடிப்பு வந்து வர்றா அப்போ இவளுக்கு கோவம் வந்துட்டு ஆமா எண்ணிக்கோடு உள்ளவா சொல்லுகோம் நீ எல்லாரும் வந்தாங்களன்னு கேக்குறீல்ல நான் ஒவ்வொருத்தரா எண்ணி எத்தனை பேர் வந்தாங்கன்னு சொல்றேன் நீ அதுக்குள்ள ஒரு தூக்கம் போடு மாட்டி எண்ணி எண்ணிகோடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே அதுக்குள்ள ஒரு சின்ன தூக்கம் போடலாம் நினைச்சு தூங்காதடி என்று சொல்லிவிட்டு இதெல்லாம் நடிக்கலாம் நடிக்கலாம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை நோக்காதே அப்படி சொல்லுகிறார்கள் வெளியில இருக்கும் பேச்சு ஏண்டி யார பத்தி பேசுறபடி விண்ணுக்கு ஒரு மருந்தை விண்ணுலகத்துல ஒப்பற்ற ஒரு மருந்து இருக்குமானால் அந்த மருந்து சிவபெருமாண்டி சிவபெருமாண்டி எதுக்கு மருந்தது வயிற்று வலிக்க அல்லது தலைவலிக்க பிறவி பிணிக்கு மருந்து இந்த பிறவிங்கிற நோய்க்கு ஒரே ஒரு மருந்து நம்ம பெருமாண்டி வெண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விடுப்பொருளை நான்கு வேதங்களுடைய முடிந்த முடிவாக சொல்லப்படுவது நம்முடைய பெருமானை பற்றி அவனை பார்த்தாடி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படி கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள் நிற்க நின்றொரு இப்படி அவனை பத்தி பேசும்போது நீயும் வந்து பேசுனா தேவலான்னு நினைக்கிறபடி நீ உள்ள இருக்கு நீ போடி அவனை பத்தி பேசும்போது நீயும் வந்து எல்லாரும் சேர்ந்து பேசுனா நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் நீ உள்ளே உட்காந்துருக்க எடி போடி ஏமாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பவாய் நீ வாடி வந்து இன்னும் நாங்க எல்லாரும் வந்தாரோன்னு கேட்டுட்ட நாங்க இருபது பேர் வந்திருக்கிறோமா அல்லது பதினஞ்சு பேர் வந்திருக்கோமா பதினெட்டு பேர் வந்திருக்கோம்னு பார்த்துட்டு இந்த ரெண்டு பேர் வரலன்னா ஏண்டி அந்த ரெண்டு பேர் வர்ற வரைக்கும் நான் போய் தூங்குறேன்னு போய் தூங்க முடியும் மாக்கு வருவாளா எத்தனை பேர் வந்தாங்க என்ன வந்தான்னு உள்ள அட்டன்ஸ் கேட்டுருக்கீங்க வாடி என்று சில அன்பும் இருக்கிறது அதோட கொஞ்சம் அந்த ஆத்திரமும் இருக்கு ஆத்திரம் ஆமா எண்ணிக்கிட்டு உள்ளத சொல்றேன் நான் வரைக்கும் தூங்கலாம் அது ஆத்திரம் விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விடுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்நிற்க நின்றுருகையாமட்டோம் இது அன்பு நாங்க மட்டும் பண்ண போதுமாடி நீயும் வந்து பாடுடி என் தோழியா இருந்துகிட்டு நீ உள்ள தூங்குறியடி அது அன்பு இப்படி ஒரு பக்கம் பாசம் ஒரு பக்கம் கொஞ்சம் அந்த மனதுல வள்ளியே என்ற ஒரு வருத்தம் இந்த பாசமும் வருத்தமும் அப்படி நடமாடி இருக்கு இந்த அருமை எல்லாம் இங்குதான் பார்க்கலாம் ஒண்ணு படிச்சு பாருங்க எனவே <clears throat> அடுத்த பாட்டு பாருங்க நான் முகனும் காணாமலையினை நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பால் ஊரு தேன்வாய்ப்படி உண்மையாவே இந்த தாயாக மாறவா தாலாட்டு பாடவான்னு பாடுறான்னு இது படிக்கும்போது தோழியாக மாறி நாமளே எடுப்புற மாதிரி ஆயிடுது <laughs> அதனால ஒரு படிச்ச புலவனா இருந்து படிக்கிறது இல்ல தோழியாகவே மாறி நாம நம்முடைய தோழி தூங்குற மாதிரி அவளை எழுப்புகிற ஒரு தோழியாக இருந்து பெண்ணாக மாறவா இந்த திருவம்பாவை படி படிக்கவா என்று சொல்லும் அல்லவா அதனால என்ன சொல்றாருங்க மாலறியா நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் அறிவோம் உள்ள இருக்க என்ன நினைக்கிறாளா ஆமா அப்படி நினைக்கல அப்படி நினைச்சு தூங்குறியாடி அப்படின்னு கேட்கறாங்க என்ன நினைக்கிறேன்னா ஆமா ஏற்கனவே திருவண்ணாமலையில ரெண்டு பேரும் அப்பனும் பிள்ளையும் தேட போனாங்க அப்பா எப்படி போனார் அப்பா பன்றியா போய் கீழே போன புள்ள எப்படி போச்சு அன்னப்பறவையா பறந்து ரெக்கையை பிடிச்சுக்கிட்டு போய் போச்சு அல்லவா ரெண்டு என்ன ஆச்சு ரெண்டும் ஃபெயிலியர் தேடி பறந்த ரெக்க ரெக்கையெல்லாம் வலியா வலி வந்து ரெக்கையெல்லாம் கொஞ்சம் நுனியில கூட அப்படியே லேசா ரெண்டு ஒன்றும் அப்படி கீழே இறங்கி போச்சு அப்படியே வந்துட்டு வந்தது இது மூக்கை நோண்டி நோண்டி நோண்டி நோண்டி போய் பார்த்துட்டு மூக்கெல்லாம் ரத்தம் வாயெல்லாம் ரத்தம் அப்படி இருக்குது அல்லவா ரத்தமா இருக்குது இது வந்தது ரெண்டு வந்ததுன்னு இது கீழே வேணுமே முடியாதுன்னு வந்தது அது மேல போய் முடியாதுன்னு வந்தது வந்த உடனே இது இதெல்லாம் ஒளியும் ஒளியில காட்டலாம் எவன் காட்ட போறான் மூக்குல ரத்தம் சொட்டுது அப்பா இது அது பறவை அடிக்க அடிக்க பார்த்து கையில பறவை பறக்க முடியாம அப்படியே ரெண்டு காலோட அந்த ரெக்க ஒட்டி இப்படி வருது அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னாரு ஏண்டா ராஜா நீ பறந்திய நீ என்ன ஆச்சு அப்படின்னாரு ஒன்னும் காணல நானும் தான் அப்படி என்னப்பா மூக்குல ரத்தம் நோண்டு நோண்டு ரத்தம் ஏண்டா உன் ரெக்கையில என்னடா ஆச்சு பறந்து பறந்து போச்சு இப்படி மாலரியா நான்முகனும் காணா மலையினை ரெண்டு பேர் அப்பனும் பிள்ளையுமா தேடியும் காண முடியாத மலையினை நாம் போல் அறிவோம் நாம போய் தேடிட போறோம் இந்த சின்ன செடியெல்லாம் மீன நாலரை மணிக்கு எந்திரிச்சு தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு அலையுதுக அலையுதுக ரெண்டு பேர் முயன்று ஒன்னும் பார்க்க முடியல இதுகளா போய் பாத்துற போகுது மாலறியா நான் முகனும் காணா மலையினை அந்த ஆளு மாலை மாதிரி இருக்கிறான் இது ரெண்டும் பறவையும் பண்ணியுமா போய் ஒண்ணும் இல்ல காணலாம் ஆனா போன ஆளு பறவையா போனது பிரம்மா பொண்ணையும் என்னையும் படைச்சானே அந்த பிரம்மா பன்றியா போனது ஒன்னை என்னையும் உலகத்தையும் காக்குறானே அந்த ஆள் தான் திருமால் ரெண்டும் இல்லை ரெண்டும் ரெண்டாப்ப ரெண்டும் கலண்டாப்ப போட்டு இப்படி போனவங்களை போய் நாம் போல அறிவோம் நம்ம இந்த பத்து பன்னெண்டு வயசு பிள்ளை பெண்கள் போய் காலையில அவனை போய் பாத்திர போறமாக்கும் நீ ஒன்று என்று உள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படீரி கடைதிரவாய் ஏண்டி இப்படி கணக்கு போட்டுட்டியோ திருமாலும் பிரமனுமே காண முடியாதவன நாம இந்த பத்து பன்னெண்டு வயசு பொண்கள் போய் பாத்திர போறமாக்கும் இது வேலையத்த வேலைடி என்று நினைச்சு தூங்குறியாடி தூங்குறியான்னு கேட்கிறேன் அவ பார்த்து நினைக்கல இவ கற்பனை வழியில் இருப்பவருடைய கற்பனை <laughs> அதனால நாம் போல அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படீரி திறவாய் அப்படியே பாலூரு தேன்வாய்னா பேசினாலே பாலும் தேனு சொட்டு மேடி அவளை இனிமையா பேசுவேன் ஆனா படுத்து தூங்குறியடி மக்கு தூங்குறியே கடை தீராவாய் கதவை திரடி அப்படின்னாங்க இப்படி சொன்ன உடனே பாலூரு தேன்வாய் படி கடை தீராவாய் அடுத்தது ஞானமே விண்ணே எங்க இருக்குது அதான இல்ல இல்ல கோலமும் அல்லவா ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய்கான் வெளியில் இருக்க பேசுறா மீண்டும் என்னன்னு கேட்டா அவன் எப்படிப்பட்டவனா நம்முடைய யாரை பத்தி பேசுறோம் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் இந்த மண்ணுலகத்தினாலேயோ விண்ணுலகத்தினாலேயோ பிறவோ இந்த ரெண்டும் அல்லாதனாலேயோ அறிவறியன் பெருமானை இன்னவென்று எல்லாம் முழுதும் யார் அறிவது எவனாலேயும் முடியாது யாராலையும் முடியாது மணிவாசகர் தான் இவரே தான் திருச்சிட்டம்பல கோவையார்னு பின்னால அடுத்தது திருவாசகத்தோடு கோவையும் பாடுகிறார் அந்த கோவையில ஒரு அருமையான கருத்து சொல்றார் உணர்ந்தார்க்கு உணர்வரியோன் பிள்ளை சிற்றம்பலவன் என்று சொல்றார் ரொம்ப அருமையான பகுதி நல்ல உணர்ந்தவர்கள் கூட பெருமானம் பொழுதும் உணர முடியாதான் அது என்னது நல்ல ஆண்டவனை உணர்ந்தவர்கள் கூட ஆனா முழுமையா ஆண்டவனை உணர முடியாது அதான் உணர்ந்தார்க்கு உணர்வரியோன் தில்லை சிற்றம்பலவன் என்று திருக்கோவில சொல்றாரு அதான் அவங்க உணர்ந்தாங்களே அப்புறமேல மீண்டும் உணர்வு அவர்களுக்கு இல்லைங்கிறீங்களே என்னையாது விளங்க மாட்டேங்குது இப்ப உணராத நமக்கெல்லாம் உணர முடியாது வாத்துக்கு ஒத்துக்கிறோம் நல்ல உணர்ந்தவர்களுக்கு கூட உணர முடியாதுங்கிறீங்களே அப்புறம் அப்புறம் உணர்ந்தவங்கிறீங்களே என்ன சார் கொஞ்சம் தலையில சரியா இல்லை சார் மயக்கமா இருக்குங்க சில சமயத்தில் பையங்க கல்லூரி பையங்க ஏதேனும் ஒரு சிக்கலானோம்னா அதனால தங்கமான பையங்க என்ன நாங்க சொல்லிட்டோம் ஒண்ணுமில்ல இருந்தாலும் அந்த பக்தி வச்சிருப்பாங்க பொதியோ பூம்பாவாய் ஏமா நீ இது மாதிரி வந்து அட்டிட்டல் காணாதே பொதியும் ஏராஜா இந்த தரம் அடியவர்களுக்கெல்லாம் தைப்பூசம் வருது உணவெல்லாம் கொடுக்கணும் அதை செய்யாம நீ போயிடுவியாடாமா இல்லடா வந்துடுவே என்றெல்லாம் பேசியவர் அப்படிப்பட்ட ஞான சம்பந்தரும் உணர்ந்தார் தான் ஆனா உணர்வறியோன் அப்படின்னா எப்படி என்றால் இப்போ கடலுக்கு போறோம் ஆனா கடல்ல குளிச்சது உண்மை ஆனா கடல் முழுதும் பரப்பு தெரியுமோ தெரியாது அது போலத்தான் ஞான சம்பந்தர் பெருமானத்துல வந்து அருள் பெற்றது உண்மை ஞானப்பால் பெற்றது உண்மை ஞான சம்பந்தரோடு அவரு கூட ஒருங்குதாக இருந்து பேசிக்கொண்டது உண்மை ஆனால் அந்த அனுபவம் தான் பெருமானுடைய அனுபவம்னு முடிச்சிட முடியாது ஆனா கடல் மிகப்பெரியது அது போல இறைவனுடைய திருவருள் என்பது மிக விரிந்தது இவங்க போய் ஒரு இடத்துல அந்த அருளை பெற்று வந்திருக்கிறாங்க ஆகவே அருள் பெற்றது சத்தியம் ஆனால் அந்த அருள் முழுமையாக தெரியாததும் சத்தியம் அப்படி அப்படி வைக்கணும் அதான் உணர்ந்தார்க்கு உணர்வறியோன் உணர்ந்தார்க்கு அக்னி தீர்த்தத்தை உணர்ந்தார் ஆனா உணர்வறியோன் கடல் மற்ற மற்ற பரப்பு எதுவுமே தெரியாது உங்களுக்கு அந்த அகில குளிச்சாங்க அவ்வளவுதான் குளிச்சது என்னமோ உண்மை ஆனா ஏனைய தெரியாது என்பதும் உண்மைதான் அதுபோல உணர்ந்தார்க்கு உணர்வறியோ அப்படி சொன்னது ரொம்ப அருமையா திருக்கோவையார்ல நாளறியா நான் முகனும் காணாமலையினை நாம் போல அறிவோம் திருமாலும் பிரமனும் காண முடியாத பெரிய மலையாக ஓங்கியிருந்த பெருமானி கேவலம் நாம் இந்த வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசு பெண்களை அறிஞ்சிட போறோம் நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்கடியே பேசும் இது மாதிரி உன்னோட ஒண்ணு வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு இருந்துட்டு உட்கார்ந்துருக்காதடி சரிதா திருமாலும் பிரமனும் காண முடியாதவன நாம தான் காண போறோமாக்கும் என்று நீ பாட்டு உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்காத பால் ஊரு தேன்வாய் பேசுனா ரொம்ப அப்படியே பால் உரும்படியான தேன் போன்ற வாயாம் இனிமையான வாய் படி கடை தீரவாய் அது இதையும் போய் ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசிக்கிட்டு ஒன்னு நினைச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறான் கடை தீரவாய் பெருமான் எப்படிப்பட்டவன் தெரியுமாடி ஞானவே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் இந்த உலகமோ விண்ணுலகமோ யாரும் முழுமையாக அறிய முடியாத கோலம் காட்சி பெருமானுடைய காட்சி இருக்கும் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் அருமையா இருக்குது இப்படி தலைப்பு கொடுக்கணும் நீங்க திருவம்பாவின்னு சொன்னா திருவாசக விழாவில் கோலமும் சீலமும் கொடுங்க முண்டாம் படிச்சுட்டு வந்து பேசிட்டோம் இல்லைன்னா வேணான்னு நம்ம திருவாச விழாவுக்கு அவன் அனுப்பிட்டு போறான்னு நாம தலைப்பு கொடுக்கணும் கோலமும் சீலமும் அதை கூட பிரிச்சு கொடுக்கணும் ஒருத்தருக்கு கோலம் இன்னொருத்தருக்கு சீலம் கொட்டுக்கிடம் படிச்சு அதனால கோலமும் அப்போ எது இந்த உலகம் மற்றவையெல்லாம் ஞானமே விண்ணே பெறவரியான் மற்றவன் அறியாத கோலம் ஆனால் ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் அவன் எளிவந்து கருணை செய்கின்ற சீலம் சீலம் அப்போ கோலம் அறிவறியது சீலம் எல்லாருக்கும் அறி அறியக்கூடியது அறியக்கூடியது கோலம் அறிதற்கருமை சீலம் எளியதற்கெளிமை அப்படி இருக்கு இல்லைன்னா அவங்கெல்லாம் பெற முடியுமா பெற முடியுமா பாரு அக்கா வேண்டாங்க திருநாவுக்கரசர் போய் மாதிரி சமண சமயத்தில் சேர்ந்துட்டார் பெருமானி நீ என் பின்னவனை நீ தான்ப்பா மாத்தணும் என்று வேண்டிக்கிறாங்க வேண்டவன் என்ன சொல்றாங்க பெருமான் கவலைப்படாதமா முன்னமே முனியாகி என அடையத்தவன் செய்தான் அன்னவனை இனிச்சூலை மடுத்தாழ்வும் யாரு அந்த பாப்பாவுக்கு ஆறுதல் திலகவதியா இருக்கு என்ன ஆறுதல் கவலைப்படாதமா உன் தம்பி ஏற்கனவே முனியா இருந்து தவம் செய்தவன் நான் வந்து அவனுக்கு சூளை கொடுத்து ஆட்கொள்றமா நீ கவலைப்படாதம்மா யாருக்கு அக்காளுக்கு ஆறுதல் சொல்லி தம்பிக்கு சூளையை கொடுத்து அது அங்க இருக்கிற பயலாம் நீக்க முடியாம தவிச்சு ராத்திரி ராத்திரியா அந்த ஆள் இங்க வரும்படியா பண்ணி விடிய காலம் மணி மூணு ஐம்பது நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் மூணு ஐம்பது தான் சத்தியம் அது ஏன்னா அந்த நேரம் தான் வந்திருக்காரு அவரு அங்க புறப்பட்டது ராத்திரி எட்டு எட்டரை மணிக்கு மேல புறப்பட்டுருக்காரு அக்கா வந்து பார்க்கும்போது கனியமா மூணு ஐம்பது நாலுக்குள்ள இருக்கணும் ஏன் அக்கா வந்து காலையில் அதுக்கு முன்னே குளிச்சுட்டு நீராடி எல்லாம் வேண்டிய குடமெல்லாம் எடுத்துக்கிட்டு புறப்படுறதுக்காக இருக்குது எங்க நந்தவனத்துக்கு பெருமானை போய் பார்த்து வழிபாடு செய்யறதுக்கெல்லாம் அந்த நேரத்தில் வந்துட்டார் வந்த உடனே திருவாளன் திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்தது என்று சொல்லிவிட்டு அந்த அக்கா திருநீர் அப்படி விட்டாங்களாம் ஏன்னா ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அக்காவை பார்த்தாச்சு அக்காவையே பார்க்கல அவங்க கை எப்படி பட்டிருக்கும் இருக்கு மேல அப்ப என்ன சின்ன பிள்ளைல வாடா உட்காருப்பா ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் ஏன்னா அப்பா அம்மா ரெண்டு பேரும் இல்லையா அதனால தனியா சாப்பிட்டு இருக்காது அக்கா சாப்பாடு எடுத்த உடனே யார் ஞாபகம் வரும் அம்மா அப்பா ஞாபகம் வரும் இருந்தாங்கன்னா எப்படி ஏம்மா திலகவதி வந்து சாப்பிட்டு போம்மா என்னாரு இந்த கொஞ்ச நேரம் கழிச்சு வேணாண்டா ராஜா ஆறி போடும் சாப்பிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே இப்ப எந்த அம்மா அப்பா சொல்லுவா இல்லையே அது போல தம்பி ஏண்டா ராஜா வந்து சாப்பிட்டு போனா என்ன அப்புறம் வர்றப்பா வந்து சாப்பிட்டு போப்பா யார் சொல்லுவா அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை அதனால வாடாரு ஐயா நீ நானும் சேர்ந்து சாப்பிடுமோன்னு சாப்பிட்டுருக்கோம் இன்னும் நடிக்கலாம் சார் திலகபதி யாரும் தம்பி எப்படி இருந்தாங்கன்னா அப்படிதான் இருந்திருப்பாங்க அப்படி இருந்தவர் போய் சூழல் நோய் அங்க போன உடனே இந்த அம்மா அப்படியே வேண்டி வேண்டி பெற்று அந்த தம்பி வந்தது அந்த தம்பி வந்ததுனால அன்னைக்கு அப்படி திருவாளன் திருநீர் அழிப்ப பெருவாழ் வந்தது என்று சொல்லி அப்படியே இட்டுக்கிட்டது சரி வாப்பா என்று தன் பின்னே அழைச்சிக்கிட்டு கோயிலுக்கு போகுது கோவிலுக்கு போய் அதெல்லாம் ஒலிய ஒலியில காட்டினான் மகாபாவிகள் காட்ட மாட்டான் அப்படியே நேரம் அந்த கோவில உள்ள போய் இதோ முன்னால அக்கா போக கையில கூடம் ஒரு பூ கூட எல்லாம் எடுத்துக்கிட்டு இது அப்படியே பின்னாலேயே அக்கா கூடவே அப்படி பழைய ஞாபகம் சின்ன பிள்ளையில போன மாதிரி இப்ப பெரியவரா இருந்து சின்ன பிள்ளையா போற போனா இதோ கோவில் அப்படியே கோபுரம் தரிசனம் உள்ளே நந்தியம்பெருமான் கொடிமரம் துவாரபாலகர் அந்த சிவலிங்க திருமீன் பார்த்தவனே பாடுப்பா பாடு என்று அங்க சொன்னது அதான் கடைசி வார்த்தை அதுக்கப்புறம் சொல்லு பெருமானை நோக்கி இனிமே பாடுப்பா என்று சொன்னதுதான் நிறைவான வார்த்தை அப்படிதான் செய்தாங்களே அதெல்லாம் நீங்க சேர்க்கிற ஆறு வழியில படிச்சுட்டோம்னா உண்மையிலேயே நம்மை மறந்து ஏழாம் நூற்றாண்டே அந்த நாவுக்கரசரோட நாமனும் கூடவே போய் அக்காவோட சேர்ந்து வழிபாடு செய்யலாமே செய்யலாம் அக்கா போறாங்க முன்னால தம்பி போகுது சேக்கிடாரால் நாம அதுக்கு பின்னால போறோம் அவ்வளவுதான் பற்றறுத்தார் தமிப்பரவி பணி செய்வீர் அதான் கடைசி வார்த்தை அக்கா வார்த்தை உடனே பாடு இப்படி எல்லாம் சீலமும் பாடி ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் உடைய கோலம் தனித்தது ஆனா அடியார்களுக்கு செய்கின்ற அருளாகிய சீலமும் பாடி அப்போ நாங்க விடியற் காலத்துல என்ன நாங்க பாடிட்டு வர்றோம் தெரியுமாடி ஒன்று அவனுடைய கோலமாக இருக்கும் அல்லது அவனுடைய சீலமாக இருக்கும் ரெண்டையும் பாடிட்டு வர முடியும் சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய் கான் ஏண்டி நாங்க போடுற அந்த ஒலியானது திருவண்ணாமலையில போடுறது லண்டன்ல கேட்க முடியும் லண்டன்ல கேட்க முடியும் உனக்கு இந்த பக்கத்துல கேட்காமையா இருக்கும் போது உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய் அருமையான கூந்தலையுடைய தொழியே இப்படித்தான் செய்யறதாடி என்று கேட்கிறார் அருமையான பாட்டு இது பெரும்பாலும் வெளியில் இருப்பவங்களுடைய பேச்சாகவே அமைந்து போச்சு சரிங்களா மானேனி நன்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றாலும் மானாமி போன திசை பகராகி நேற்று என்ன சபதம் போட்டாலாம் எல்லாம் போட்டு ஏ சரியா நாளைக்கு மூணு ஐம்பதுக்கு எல்லாரும் வந்துடுவோமா அதுக்கு முன்ன மூணு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு மோத்த கழுவி திண்ணி இது பல்வளைக்கிட்டு திண்ணி இருட்டுக்குவோமா சரிதானா அப்படின்னார் சரி எல்லாம் வரும்போது ஒரு பையில எடுத்துட்டு வரணும் என்னது வேற மாற்று உடை தலையில தோட்டிக்கிறதுக்கு எல்லாம் எடுத்துட்டு வரணும் தெரியுதா தெரியுது என்ன அப்புறம் என்னடி வேணும் என்ன மஞ்சள் எடுத்துட்டு வாடி சின்ன பெண்ணுக்கு மஞ்சள் கொஞ்சம் குளித்து கொஞ்சம் மேலே தேய்ச்சிக்கணும் முடி குளிச்சுட்டு வரும்போது என்ன அது சரிடி இப்படி எல்லாம் சொல்லு எல்லாம் என்ன சரியா மூணு ஐம்பது மூணு ஐம்பதுன்னா மூணு ஐம்பது மூணு நாற்பத்தஞ்சுக்கு வரலாம் மூணு ஐம்பத்தொன்னுக்கு வரக்கூடாது என்றெல்லாம் சொன்னியேடி மானி நீ நின்னலை நேற்று என்ன சொன்ன ஏய் அப்படி வரும்போது யாராவது தூங்குனாங்கன்னா நான் தாண்டி எழுப்புறவளா இருப்பேன் அப்படின்னு அப்படி சொன்னிய நீ நீ தூங்குனியடி நானே எழுப்புவன் என்றாலும் நானாமே வெக்கமா இல்லையா உனக்கு போன திசை பகராய் நேற்று ராத்திரி சொன்ன சொல்லி எங்க எந்த ஊருக்குடி போச்சு மலேசியா தாண்டிட்டு தான் இருக்கு நேற்று பேசின பேச்சு வெறும் பேச்சா போச்சு இதெல்லாம் சாதாரண இயல்பா பேசுறது போட சொல்ல முடியல ஏண்டாலும் அன்னைக்கு தரேன்னு அவ்வளவுதானே அந்த வார்த்தை போனது தானே இன்னைக்கு வேற வார்த்தை வருது என்ன சொல்றமே அப்படியே நல்ல நடைமுறையில் அப்படி பேசுறாங்க நீ சொன்னியடி ராத்திரி நாளைக்கு தான் நாங்களே வந்து ஒன்னு எழுப்புவேன் என்று சொன்னியே நீ வெக்கமா இல்ல தூங்குற போன திசை பகராய் நேற்று சொன்ன சொல்லி எந்த ஊருக்குடி போச்சது அது போட்டுதாது இன்னும் புலந்தின்றோ இன்னும் கூட உனக்கு விடியலையா அப்புறம் பெருமானை பத்தி யாரை பத்தி பாடுற முடி வாணி நிலனே பிறவே அறிவறியான் அப்புறம் தானே வந்து எம்மை தலையளித்த அதுவா இல்லையா ம் அதானா தானே வந்து எம்மை தலை அளித்தாற் கொண்டருளும் வான்வார் கடல் பாடி அல்ல நாங்க யாரை பற்றி பாடுகிறோம் பெருமானுடைய திருவடியை பற்றியே பாடிக்கொண்டு வருகிறோம் வான்வார் கடல் பாடி ரைட்டு <laughs> வந்தோர்க்கு உன் வாய் வீரவாய் நேற்று நானே எழுப்போன்னு சொல்லி வந்த நீ இன்னைக்கு நாங்க வந்து முன்னே பிடிச்சி ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரமா பெருமானை பற்றியே பாடிக்கிடி இருக்கிறோம் இல்ல அப்படி இருந்தும் கூட நீ ஒண்ணு கதவே திறக்கல தூங்குறியேடி அதனால வாய் வீரவாய் வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தம்மை தலை அளித்தாற் கொண்டருளும் வான்வார் கடல் பாடி வந்தோர்க்கு உன் வாய் தீரவாய் ஒரு வாய் கூட பேசலையே இந்த வந்துடுறம்மா போய் மன்னிச்சுக்கம்மா என்று இதுன்னு சொல்லிட்டு வரலாம் இல்ல ஒண்ணு செய்யலையேடி ஊனே உருகாய் சரி இப்படி நம்ம எழுப்பும்படி ஆகி போச்சேன்னு கொஞ்சம் மனசுலயாவது பதைக்கிறியா அதுவும் இல்லையே ஊனே உருகாய் உனக்கே உரும் இதெல்லாம் உன் மாதிரி ஆளுக்கு தாண்டி முடியும் நேற்று ஒன்று சொல்றது இன்னைக்கு ஒன்று நடக்கிறது இதெல்லாம் வேற யாருக்கும் பொருந்தாதிரி உனக்கு வேணா பொருந்தும் எமக்கும் ஏனோக்கும் தங்கோனை பாடேரோர் எம்பாவாய் நம்முடைய தலைவனை பாடுவதற்கு நீயும் வாடி என்று சொல்லுகிறார் இதுதான் இந்த எழுப்புவது மட்டும் முடிச்சிடலாமா முடிச்சிடலாம எழுப்புவது வரைக்கும் ஆமா எட்டு பாட்டு இது வரைக்கும் போயிருக்கிறோம் ஆறு இந்த ரெண்டே ரெண்டு ஆமா அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இருங்கீரான் அன்னே இவையும் சிலவோ தொல்காப்பியம் படிச்சிருந்தாதான் இங்க சொல்லலாம் இல்லைன்னா முடியாது அன்னே இவையும் சிலவோ இது வரைக்கும் கூப்பிடுறது யாருன்னு கேட்டா வந்து தன்னுடைய தோடிய கூப்பிடுறான் தோடியை கூப்பிடும் போது அன்னே அப்படிங்கிறாள அன்னை அப்படி சொல்லலாமா தோடிய போய் எங்க அம்மாங்கலாமா தொல்காப்பியத்துல தான் இருக்கு அன்னை என்னை என்றலும் உழவி ஒரு தோழி தன்னுடைய தோடியை பார்க்கும் பொழுது அன்னை என்ற சொல்லால் சொல்லுவது அந்த காலத்துல மரபு மரபு நீங்க சங்க இலக்கியங்களை பாத்தீங்கன்னா நீங்களே உதுக்கான் தோன்றது அண்ணாய் அறிவாங்க இங்க பாரு என்பது அர்த்தம் இருக்கு அண்ணாயினா அம்மான்னு அர்த்தம் அல்ல பெத்த அம்மான்னு அர்த்தம் இல்ல ஆனா அண்ணாய்ங்கிறது தோழியவே அப்படி சொல்லலாம் அந்த மாதிரி சொல் வழக்கு எப்ப இருந்தது அப்ப இருந்தது ஆதலால் அந்த சொல்ல அப்படி பேர அன்னே அன்னி யாராவது எடுத்து வச்சுக்கிட்டு திருவாசம் எடுத்து வச்சுக்கிட்டு திருவாசகத்தில் காணும் இலக்கண அமைப்புகள் என்று எடுத்து பேசணும்னா இதெல்லாம் சொல்லலாம் முன்ன சொன்ன திரு எம்பாவை அது ஏ இது ஏ உயிரெழுத்து வருது நடுப்பற இவ் வந்து உடம்படுமை வந்தது எனவே திருவம்பாவை ஆயிற்று என்று சொல்றமே மாதிரி இலக்கண